الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد عن أبي العباس سعد بن سهل الساعدي رضي الله عنه قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله دلني على عمل إذا عملته أحبني الله وأحبني الناس فقال ازهد في الدنيا يحبك يحبك يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس حديث حسن رواه ابن ماجه அன்புக்குரிய முசல்லின்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு முப்பத்தி இரண்டாவது ஹதீஸு சாத் இப்னு சஹல் சாயிதி ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு நபர் வந்தார் வந்த பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி ஒரு மகத்தான கேள்வியை கேட்டார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாவே எனக்கு ஒரு அமலை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்கள் அதை நான் செய்தேன் என்றால் அல்லாஹ் என்னை நேசிப்பான் மக்களும் என்னை நேசிப்பார்கள் எனக்கு ஒரு அமலை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அதனால் நான் அல்லாஹுடைய நேசத்தையும் பெறக்கூடியவனாக ஆகுவேன் மக்களுடைய நேசத்தையும் நான் பெறக்கூடியவனாக ஆகுவேன் என்ற இந்த விஷயத்தை கேட்டார்கள் நபி சொல்லா அலையம் இங்கு அந்த கேட்ட நபருக்கு சொல்லக்கூடிய மிகவும் சுருக்கமான வார்த்தை நாம் முன்கூட்டியே கூறினோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய செல்லமுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்றானது ஜவாமியல் கலிம் சுருக்கமான சொல்லக்கூடிய வார்த்தை அதில் எல்லா அர்த்தங்களும் அடங்கியிருக்கும் நபிகள் நாயகம் சொல்லா அலிசன் கூறினார்கள் இப்படியானால் இஸ் ஹத் ஃபித் துன்யா யுஹிப்பகல்லா உலகத்தில் உலகத்துடைய ஆசையிலிருந்து நீ வெளியேறிவிடு உலக இன்மை இந்த உலக ஆசை நீ அதிகமாக உடைய மனசில் வைக்காத யுஹிப்பக் யுஹிப்பகல்லா அல்லா உன்னை நேசிப்பான் இந்த உலக நேசத்தை நீ உன்னுடைய மனதிலிருந்து எடுத்து விடு அல்லாவுடைய நேசம் வந்துவிடும் அல்லாஹ் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் ஒஸ்ஹத் ஃபீமா இந்த நாஸ் யுஹிப் கன்னாஸ் மக்களிடவுடைய மக்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை செல்வத்தில் நீ ஆசைப்படாத அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு தேவை என்று நீ விரும்பாத யுஹைபு கன்னாஸ் மக்கள் உன்னை விரும்புவார்கள் ஆக இந்த இரண்டு மகச்சான வேலை இந்த இரண்டு மகச்சான ஒரு அமல் அல்லாஹுடைய மொஹப்பத்தும் மக்களுடைய மொஹப்பத்தும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இங்கு ஜோஹதி என்று பயன்படுத்தப்பட்டது ஹதீஸில் ஜோஹதி என்று பார்த்தோம் என்றால் பொதுவாக சொல்லக்கூடிய அர்த்தம் ஜோஹத் என்பது உலக இன்மையன்றி இருப்பது உலகம் இருக்கக்கூடிய ஆடம்பரமும் அதோடைய அலங்கரிப்பும் விருப்பமில்லை அதை விரும்பாமல் இருப்பது பிறகு இந்த உலகத்திலிருந்து மனிதன் அதை மட்டும் எடுத்துக்கொள்ளட்டும் எதை கொண்டு அவன் மறுமையை சீர்படுத்த முடியும் சீர்படுத்திக் கொள்வானோ மறுமையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை இந்த உலகத்திலிருந்து அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் மறுமையை சீர்படுத்துவதற்காகவும் சிறப்பாக ஆக்குவதற்காகவும் என்னென்ன விஷயம் அவனுக்கு தேவையாக இருக்குமோ இந்த உலகத்தில் அவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும் இதுதான் சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது பேணுதல் மிகவும் தலை சிறந்த ஒரு பேணுதலாக இருக்கின்றது இதே போல ஹதீஸில் இன்னொரு ஹதீஸில் வரா என்ற விஷயம் வார்த்தை வருகின்றது வரா என்றால் எது இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயம் எது நம்மை தீங்களிக்குமோ எது நமக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதிலிருந்து விலகிக் கொள்வது எது நம்மை தீங்கழிக்குமோ நஷ்டம் ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட இந்த உலக விஷயத்திலிருந்து நாம் விளங்கி கொள்வது தான் வரா என்று சொல்லப்படும் ஆக இங்கு அல்லாஹ் இங்கே நபிகள்லாம் சல்லா அலிஸ்லம் கூறினாங்க இஸ் ஹத் ஃபித் துனியா நீ பேணுதலை நீ காத்துக்கொள் இந்த உலகத்துடைய ஆசை உன்னுடைய மனசில் இருக்காது எப்படி நம்முடைய காசு கையில் இருக்கும் பையில் இருக்கும் அந்த ஆசையை நம்ம மனசில் வைத்து கொள்ளக்கூடாது அந்த பணத்துடைய ஆசையும் செல்வத்துடைய ஆசையும் நம்முடைய மனத்தில் மனதில் வைத்து விட்டோம் என்றால் அந்த மனம் அதை பெறுவதற்காக எதை வேண்டுமென்றாலும் செல்வது செல் அதை பெறுவதற்காக நமக்கு தூண்டும் ஆக பணம் என்பது கையில் இருக்க வேண்டும் பையில் இருக்க வேண்டும் மனதில் அதற்கு இடத்தை நாம் கொடுக்கக்கூடாது அதே போல் இந்த உலகத்தில் நாம் அதற்கு என்ன நாம் தவறாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது முழுமையாக கிழிஞ்ச துணியோ அல்லது கிழிஞ்ச செப்பலோ அல்லது ஒரு எப்படி ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் வாழ்கின்றானோ அது பேணுதல் அல்ல அல்லாஹு தாலா கொடுத்த அருள்கொடையை பெற்றுவிட்டு நாம் சிறந்த ஆடை அணிவதும் சிறந்த வாகனத்தில் செல்வதும் அதை என்ன சொல்ல முடியாது இது இவன் உலகத்தை உலகத்தை விரும்பக்கூடியவன் என்று கூற முடியாது ஏனென்றால் அல்லாஹு தாலா கொடுத்த நியமத்தை வெளிப்படுத்துவதற்கு என்பது இது ஒரு நல்ல ஒரு அமலாக இருக்கின்றது ஏண்டா அல்லாஹ் நம்ம எனக்கு கொடுத்திருக்கின்றான் வசதியை நான் நல்ல ஆடையை உடுத்துவேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் வாகனம் நல்ல சிறந்த வாகனத்தில் நான் செல்வேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் சிறந்த வீட்டை நான் கட்டுவேன் இது அல்லாவுடைய நியமத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்தான் என்றால் அதை தன்னுடைய அடியார்களுடைய அவருடைய வாழ்க்கையில் அவன் பார்க்க விரும்புகின்றான் இங்கு பேணுதல் என்று சொல்லப்பட்ட விஷயம் என்ன உன் உன உன்னுடைய மறுமைக்கு எது உதவியாக இருக்குமோ அதை நீ இங்கு உலகத்தில் பெற்றுக்கொள் ஆனால் அதிகமாக உலக ஆசினை வைத்து கொள்ளாது அதனால் அல்லாவுடைய இன்பம் அல்லாவுடைய மஹப்பா கிடைக்காது இரண்டாவது ஒஸ்ஹத் ஃபித்துன் ஃபீமா இந்த கன்னாஸ் யுஹைப கன்னாஸ் மக்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ ஆசைப்படாதே என்ன மக்கள் அல்லாஹு தலா சிலருக்கு செல்வத்தை கொடுத்துருப்பான் சில சிலருக்கு அந்தஸ்தை கொடுத்துருப்பான் அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை அதை நாம் ஆசைப்படுவது இது எனக்கு கிடைக்கும் அவருடன் சென்று எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஏனடா மனிதன் ஒரு மனிதனிடம் கேட்க ஆரம்பித்து விட்டால் மக்கள் அதை விருப்பார்கள் ஆகையால் தான் ஒரு கவி கவிஞர் சொல்லக்கூடிய கவிதை மக்களிடம் நீ கேட்டால் மக்கள் கோபித்துக் கொள்வான் அல்லாஹ்விடம் ரப்பிடம் கேட்ட கேட்காவிட்டால் அல்லாஹ் ரப்பு கோபித்துக் கொள்வான் ஆக பொதுவாக மக்களுடைய இயல்பாக என்ன யாரோ வந்து ஒரு முறை உதவி செய்யும் திரும்பவும் திரும்ப எனக்கு இது கொடு உன்னுடைய மொபைல் நல்லா இருக்கு ஃபஸ்ட்டாக அது எனக்கு ஹதியாவாக கொடுத்துரு இப்படி என்று கேட்பது இது ஒரு நல்ல முறை அல்ல ஆக மனிதனுடைய மக்கள் கையில் இருக்கக்கூடிய அவருடைய கொடுக்கப்பட்ட சலுகையாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் வசதியாக இருக்கட்டும் அதை சென்று நாம் அதை தேட அதை அங்கு அவரிடம் சென்று நாம் அதை கேட்கக்கூடாது யுஹைப் கண்ணாஸ் மக்களே உண்ண விரும்புவார்கள் மக்களே உன்னை விரும்புவார்கள் எங்கு என்ன சொல்லப்படுகின்ற அல்லாஹ் உனக்கு கொடுத்த விஷயத்தை கொண்டு நீ பொருந்திக்கொள் என்ன அல்லாஹ் தால உனக்கு எழுதியிருக்கின்றானோ எவ்வளவு கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு பொருந்திக்கொள் உன்னுடைய மனசை நீ முழுமையாக இதை கொண்டு திருப்திப்படுத்திக்கொள் இதுதான் உனக்கு சிறந்ததாக இருக்கின்றது மக்கள் உடைய செல்வத்தையோ அவரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை சென்று நீ கேட்காத கேட்டா என்றால் அவருடைய மொஹப்பத்தும் அவருடைய நேசம் கிடைக்காது ஆக இந்த இரண்டு விஷயம் மிக மகத்தான விஷயமாக இருக்கின்றது இது நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் இந்த சஹாபாவுக்கு அந்த சஹாபிக்கு ஒரு எடுத்து ஒரு உபதேசத்தை கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸில் நிறைய படிப்பினைகள் நாம் பெறுகின்றோம் முதல் சஹாபாக்களுடைய ஆர்வமும் அவருடைய இந்த அமல் செய்யக்கூடிய துடிப்பு எப்படி இருந்தது என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கும் அமல்படுத்துவதற்காக ஒரு கேள்வி கேட்பார்கள் என்றால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லமிடம் பதில் பெற்றுவிட்டு அல்லாஹ் அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் கேட்பார்கள் நம்மில் சிலர் எப்படி இருக்கின்றோம் நம்முடைய நிலைமை நம்முடைய முஸ்லீமுடைய சிலர் என்ன செய்கின்றார்கள் சரி சும்மா கேட்டு பார்க்கலாமே ஒரு இன்ஃபர்மேஷனு வச்சுக்கலாமே அல்லது இந்த அறிஞர் எவ்வளோ தண்ணியில் இருக்கிறான்னு பார்க்கலாமே இவருக்கு தெரியுமோ இல்லை என்று செஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க இதை நாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது மாறாக கேள்விகளை கேட்கும் பொழுது என்ன நோக்கத்தை கேட்க வேண்டும் இந்த நல்ல அமலாக இதை செய்வேன் இது கெட்ட அமலா இதை கொண்டு நான் தடுத்துக்கொள்வேன் என்ற இந்த நோக்கத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டும் அதே போல் இந்த ஹதீஸில் நாம் இதையும் அறிந்துகிருக்கின்றோம் அல்லாவுடைய மஹப்பா உண்மையானது சத்தியமானது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நேசிக்கின்றான் அல்லாஹால தன்னுடைய அடியார்களை நேசிக்கின்றான் அவன் எப்படி அவனுடைய அந்தஸ்திற்கும் அவனுடைய கண்ணியத்திற்கும் எப்படி பொருந்தமோ அந்த மொஹப்பத்தும் அந்த நேசமும் அவனுக்காக இருக்கின்றது ஆக அல்லாஹ் நேசிக்கின்றான் அவன் விரும்புகின்றான் இது அவனுடைய தன்மையாக இருக்கின்றது அவன் எதை நா யாரை நாடுகின்றான் அவன் விரும்புகின்றான் எப்பொழுது அவன் விரும்பு விரும்புவதற்காக அவன் நினைக்கின்றானோ அவன் விரும்புகின்றான் ஹதீஸில் மற்றும் குர்ஆனில் நாம் பார்க்கும் என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய விருப்பத்தை பற்றி அவனுடைய ஆசை மஹப்பாவை பற்றி நிறைய இடத்தில் குறிக்கின்றான் சூரத்தில் மாயுதாவுடைய ஐம்பத்தி நான்காவது ஆயத்தில் அல்லாஹ் தாலா குறிக்க ஃபசௌஃபையாஹு கௌமின் அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் யுஹிப்புஹும் யுஹிப்பூன அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாவை நேசிப்பார்கள் அதே போல் அல்லாஹ் தாலா சூரத் தௌபாவுடைய நான்காவது ஆயத்தில் கூறின இன் அல்லாஹ் யுஹிபுல் முத்தகீன் இறைச்சம் உள்ளவர்களும் தக்குவா உள்ளவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் அதே போல சூரத்து சஃபுடைய நான்காவது ஆயத்தில் கூறுகின்றார் யுஹிபுல் அதீன யுகாத்திலூன ஃபி சபிலிஹி சஃபா நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவனுடைய பாதையில் சஃபோடன் நின்று முழுமையாக உறுதியுடன் நின்று போரிடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இது குர்ஆனில் சொல்லப்பட்டது ஹதீஸில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன நாம் பிரபலமான ஹதீஸை நாம் அறிந்திருக்கின்றோம் இது அஹப் அல்லாஹ் அப்தன் நாதா ஜிப்ரீல் அல்லாஹு தாலா ஒரு அடியா ஒரு அடியானை நேசித்த என்றால் ஜிப்ரீல் அலி இஸ்லாமை அழைத்து ஜிப்ரீலே நான் இன்னாரை நான் நேசிக்கின்றேன் சுஹான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவனாக இருப்பான் அல்லாஹ் அவருடைய பெயரை குறிப்பிட்டு வானவர்களுக்கு ஜிப்ரேலை கூறுகின்ற இன்னாரும் இன்னாரை நான் நேசிக்கின்றேன் நீனும் இவன் நேசி அவர்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டு மலக்குமார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களை பற்றி மலக்குமார்களிடம் கூறுவார்கள் அல்லாஹு தா இன்னாரை நேசிக்கின்றார் நீங்களும் நேசியுங்கள் இப்படி என்று ஹத்தா எதுவரை என்றார் அவன் நேசம் உலகத்தில் அவனுடைய அவனுக்காக மக்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுவான் எங்கு சென்றாலும் அவனை நேசி அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களும் அவனை விரும்பக்கூடியவர்களும் அவனுடைய நேசம் இந்த உலகத்தில் அல்லாஹால வைத்து விடுவான் இது நபி அல்லாவுடைய அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதே ஹதீஸில் அல்லாஹு தாலா வெறுக்கின்றான் சொல்லக்கூடிய ஹதீஸும் இருக்கின்றது அல்லாஹ் ஒரு மனிதனை வெறுத்தான் என்றால் ஜிப்ரி அலி இஸ்லாமை அழைத்து இன்னாரை நான் வெறுக்கின்றேன் நீனும் வெறு என்று அல்லாஹு தாலா அங்கே கூறுகின்றான் பிறகு இதே போல வானவர்களும் வானவர்களுக்கும் சொல்லப்படுகின்றது ஹத் அயூதுல் கராஹா அவள் புக்வஃபில் அர் இதுவரை என்றால் இந்த உலகத்தில் அவனுக்கு என்ற வெறுப்போ அல்லது பகைமைத்தனமோ அல்லது விருக்கக்கூடிய விஷயம் மக்களுடைய மனதில் அல்லாஹ் தலை செலுத்தி விடுகின்றான் மக்கள் அவனை பார்த்தாலே விருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக இங்கு அல்லாஹு தாலா மொஹப்பா செய்கின்றான் அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்பது இது உண்மையான நேசம் இது உண்மையான நேசம் சிலர் என்ன கூறுவார்கள் அது அல்லாஹு தாலா மஹப்பா செய்வதில்லை அல்லாஹு தாலா கூலியை கொடுக்கின்றான் அது அப்படி அவன் வர்ணிக்கின்றான் அப்படி வர்ணித்து இருக்கும் என்றென்றால் அல்லாஹு தலா அந்த கூலி கொடுக்கின்றான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான் எப்படி மற்ற இடத்தில் பயன்படுத்துகின்றானோ ஏன் இங்கு அல்லாஹு தலா நான் நேசிக்கின்றேன் என்று கூறுகின்றான் அல்லாஹ் யாரை நாடுகின்றான் அவன் நேசிப்பான் அல்லாஹ் விரும்புகின்றான் ஆக இந்த விஷயத்தில் நாம் ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் அறிகின்றோம் அல்லாஹ் எப்பொழுது யாரை நாடுகின்றானோ அவன் நேசிக்கின்றான் அவனை யாரும் தடுக்கக்கூடியவர்கள் அல்ல அதே போல இங்கு எவ்வளவு நம்மால் முடியுமோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் நம்முடைய ஆஸ் நம்முடைய தேவைக்கேற்பாக இதை பயன்படுத்தி கொண்டு நம் மறுமையை சீர்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமும் அனுப்பப்பட்ட நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதும் படைக்கப்பட்ட நோக்கமே என்ன மறுமை அவனையை மட்டுமே வணங்குவதற்காக இது அனைத்தையும் நமக்காக அல்லாஹால ஆக்கினான் அதை இதை முடிந்தளவு நாம் தேவையுள்ளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டு இதை கொண்டு மறுமையை சீர்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதனுடைய ஆசையோ இதனுடைய மோகமோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது அல்லாஹால தாலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவருக்கும் இந்த இரண்டு விஷயங்களை நாம் பேணி காத்து அல்லாவுடைய மொஹப்பத்தை பெறக்கூடியவர்களும் அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக மற்றும் மக்களுடைய மொஹப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு ஆக்குவான் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக சுப்ஹானக் அல்லாஹ் அஹமதிக்க அஷதன் இல்லா இல்லான் தஸ்தஃபிருகா வா தூபு இலை